முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியங்கள் தபவு தாபியங்கள் அவுளியாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் சாலினிகள் முக்மின்களாக வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக அல்லாவின் நல்லடியார்களே வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் தப்புவாவை கொண்டு வசைய செய்து கொள்கிறேன் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹ் ஜெல்ல ஜலாலுகு அம்மனவாலு ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு விதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் முதலாவது வாழ்க்கை மனிதன் பிறந்ததிலிருந்து ஆரம்பமாகிறது மனிதனின் மரணத்தோடு முடிவடைகிறது இரண்டாவது வாழ்க்கை மனிதன் மரணித்ததிலிருந்து ஆரம்பமாகிறது அந்த வாழ்க்கைக்கு முடிவு என்பது கிடையாது பெரியவர்களே சகோதரர்களே எங்களுடைய இரண்டாவது வாழ்க்கையாகிய ஆகிராவை அல்லாஹ் இந்த முதலாவது வாழ்க்கையாகிய துனியாவின் வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பத்தை வைத்துதான் முடிவு செய்கிறான் ஏந்த உங்கள எல்லாரிட ஆசிராவும் நானும் நீங்களும் எப்படி இந்த உலகத்தில் இருந்து மரணிக்கிறோம் என்பதை வைத்துதான் முடிவு செய்யப்படுகிறது உலகத்தில் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதல்ல கேள்வி நாம் எப்படி இந்த உலகத்தில் இருந்து மரணித்து சென்றோம் என்பதுதான் கேள்வி ஏனென்றால் நல்லவர்களாக வாழ்ந்து விடலாம் ஆனால் நல்லவர்களாக மூத்தாகுவது என்பது கஷ்டமான ஒரு காரியம் உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்த பலர் மூத்தாகி இருக்கிறார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் நன்மையை செய்து கொண்டே இருப்பான் இதுவரையில் அவனுக்கும் சுவனத்திற்கும் இடையில் ஒரு ஜான் தான் இடைவெளி அடுத்த எட்டில் சுவனவாதி ரூகு பிரிஞ்சா சொர்க்கவாசி இப்படி இருக்கிறவரே பயத்தக்கல்லமு மிக்கலிமத்தின் ஒரு வார்த்தை பேசுவார் பெருசா ஒன்றும் செய்வதில்லை வெறும் ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தை அவருடைய தலையெழுத்த மாற்றிவிட்டு அவர் நரகவாதியாக மரணிப்பார் இன்னும் ஒரு மனிதன் பாவம் செய்து கொண்டே இருப்பார் இதுவரைக்கும் உண்டா அவருக்கும் நரகத்துக்கும் இடையில ஒரு ஜான் மட்டும்தான் மீதமா இருக்கு ஒரு வார்த்தை பேசுவார் அந்த ஒரு வார்த்தையால அவர் சூழவாதியாக மரணித்து விடுவார் பெரியவர்களே நல்ல ஒத்து வேண்டும் எனக்கும் உங்களுக்கும் அல்ஹம்துலில்லா ஏதோ நல்லவர்களாக வாழுகிறோம் ஒரு மனிதன் வாலிப வயது வரையில் நல்லவனாக வாழ்ந்தான் திருமணத்துக்கு பின்னால் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கெட்ட நண்பர்களோடு தொடர்புடையவனாக மாறி பாவத்தோடு சம்பந்தப்பட்டு கெட்டவனாகவே இந்த உலகத்திலிருந்து பிரிந்து விடுவான் என்றால் ஒரு காலத்தில் இவர் நல்லவரா வாழ்ந்தவர் தானே என்பதை அதான் பார்க்க மாட்டான் இவருடைய கடைசி காலம் எப்படி அமைந்தது ஒருவர் வாலிபம் வாலிபம் வரையில மோசமா வாழ்றார் பாவத்தோடு வாழ்றார் பலவிதமான அறத்தோடு வாழ்கிறார் திருமணத்துக்கு பின்னால் ஒரு மாற்றம் வாழ்க்கையில் தௌவா செய்தார் மாறினார் திருத்தினார் அல்லாஹுக்கு பொருத்தமுள்ள அடியானாக இந்த உலகத்தில் இருந்து பிரித்தார் என்றால் ஒரு காலத்துல இவர் பாவம் செய்தவர் தானே என்பதாக அல்லாஹ் பலச பரட்ட மாட்டான் ஒரு நாள் நானும் நீங்களும் எப்படி மரணிக்கிறோம் என்பதுதான் கேள்வி இதனால இதனால்தான் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதிகமாக கேட்டது துவாக்களில் ஒன்றுதான் அல்லாஹும் ஜஅல் கைர உமுரி ஆகிரஹு اخره وخير اعمالي خواتمه واجعل خير ايامي يوم القاك فيه اللهم اجعل خير اموري اخره யா அல்லாஹ் என் வாழ்நாள்ல சிறந்த சந்தர்ப்பமா என்னுடைய வாழ்நாளின் கடைசி சந்தர்ப்பத்தை ஆக்கிறியா அல்லாஹ் வகைர அமாலி ஹவாத்திமஹு நான் நிறைய பாவம் நிறைய நன்மை செய்தேன் நிறைய நல்ல அமல்கள் செய்வேன் நான் கடைச ஒரு அமல் செய்ய இருக்கிறேன் இந்த உலகத்தில் அந்த செயல் சிறந்த செயலா ஆக்கிறியாள்தான் உலகத்தில் எத்தனையோ நாட்கள் கழித்துக் கொண்டிருக்கின்றன என்னுடைய வாழ்நாளில் இறுதியாக ஒரு நாளை சந்திக்க இருக்கிறேன் நான் கழித்த நாட்களில் அந்த நாள் தான் சிறந்த நாளாக இருக்க வேண்டும் யாழ்தான் இது யாரு கேட்டதுவா நபி வசல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறதுவா அவர்கள் அவர்களின் முடிவை பற்றி பயந்திருக்கிறார்கள் அவர்களின் மௌத்து நல்ல விதமாக வர வேண்டும் என்பதற்காக அடிக்கடி துவா செய்திருக்கிறார்கள் என்னுடைய உங்களுடைய மௌத்தை பற்றிய சிந்தனை இல்லாமல் வாழ்கிறோம் மேலாள் பெரியவர்களே சகோதரர்களே நானும் நீங்களும் பயப்பட வேண்டிய ஒரு இடம் இதுதான் தொழுகிறோம் நோன்பு நோக்கிறோம் அச்சு செய்திருக்கிறோம் பல புறாக்கள் செய்திருக்கிறோம் கோடான கோடி ரூபாய்கள் செலவழித்திருக்கிறோம் நல்ல வழியில் ஆனால் இதே நிலையில் என்னுடைய மௌத்து வருமா நல்லவராக வாழுகிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் நானும் நீங்களும் நல்லவர்களாக மரணிப்போமா நல்லா வாழ்ற எல்லாரும் நல்லா தான் மௌத்தாகுவோம் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது யாருக்கும் எந்த கேரண்டியும் இல்லை நான் நல்லா வாழ்றேன் என்பதனால் நல்லா தான் மௌத்தாகுவேன் நான் இந்த உலகத்துக்கு செய்த சேவையினால அல்லாஹ் எனக்கு நல்ல மௌத்த தருவான் பெரியவர்களை எங்களை விட பெரிய சேவை செஞ்சவங்க எல்லாம் முருத்தத்தாக மௌத்தாக இருக்கிறார்கள் நல்ல மூத்து வேண்டும் எனக்கும் உங்களுக்கு சாபாக்கள் எங்களுக்கு இப்படித்தான் வாழ வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினது போல இப்படித்தான் மௌத்தாகணும் என்று மௌத்தாகி காட்டியிருக்கிறார்கள் சகாபாக்களின் மௌத்துகளை எப்படி மௌத்தாக இருக்கிறாங்கன்னு பரட்டி பார்த்தா இவ்வளோ அழகான மௌத் அதுல தபுவக்கிறது எல்லாவன் சக்கராத்தில் இருக்கிறாங்க தன்னுடைய வாரிசுதாரர்கள் அனை அழைத்தார்கள் மகன்மார் எல்லாரையும் கூப்பிட்டு வசிய செய்தார்கள் நல்ல பல புத்திமதிகளை சொன்னார்கள் ஒரு பிரயாணம் செய்வதற்கு தயாராகுவது போல குளித்து தயாராகினார்கள் குரானுடைய ஒரு ஆயத்தை ஓதினார்கள் அந்த ஆயத்து முடிகிறதோடு அடங்க விட்டு ஒரு பிரிகிறது அதில் உமர்வதையெல்லாம் தொழுகையில் இருந்தார்கள் அபு லுலுவா என்ற ஒரு அடிமையினால் குத்தப்பட்டார்கள் அதிலிருந்து அவர்களின் சக்கராத் ஆரம்பமானது தொழுகையிலிருந்துதான் தன்னுடைய சக்கராத்தை ஆரம்பித்தார்கள் அதற்கு உஸ்மான் ரதையல்லாஹன் எண்பத்தி இரண்டாம் வயது இஸ்லாமிய வாலிபர்கள் வீட்டை முற்றுகையிட்டார்கள் உண்மையை உண்மையா விளங்க தவறியதான ஒரு சிலர் கூரையை கலட்டி உள்ளால் அடங்கினாங்க அதற்கு துஸ்மான் அன்று நோட்டு நோட்டு இருந்தார்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் தூங்கினார்கள் தூக்கத்தில் கனவு கண்டார்கள் நபி செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார்கள் உஸ்மானே கவலைப்படவானம் இன்று எங்களோடு இஃப்தார் செய்யலாம் விழித்தார்கள் உதவு செய்தார்கள் தொழுதார்கள் குரானை எடுத்து ஓத ஆரம்பித்தார்கள் சில வாலிபர்கள் உள்ளே பாய்ந்து அதற்கு சுமாரை வெட்டினார்கள் மனைவி பக்கத்தில் இருக்க மனைவி பார்த்து கத்தினார்கள் கதறினார்கள் மனைவியை பார்த்து அதற்கு உஸ்மான் ரதையெல்லாம் சொன்னார்கள் அழக்கூடாது ஏனென்றால் நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அன்றே சொல்லிவிட்டார்கள் யா உஸ்மான் تقتلك الفئة الباغية وتقتل قطرة من دمك ألا فسيكفيكهم الله وهو السميع العليم உஸ்மானே மோசமான ஒரு கூட்டம் மோசமான ஒரு கூட்டம் உங்களை வெட்டுவார்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய உடம்பில் இருந்து வெளியாகின்ற ரத்த சொட்டு குரானுடைய வசயப்பி ககுமுல்லா என்ற ஆயத்தில் படும் என்றார்கள் மனைவிட்ட காட்டினாங்க இந்த பாருங்க அதற்கு ரசூலுல்லா அன்றைக்கு சொன்னது இன்று உண்மையாக இருக்கிறது அதே ஆயத்துல தான் நிறுத்தப்பட்டிருக்கு அந்த நிலையில தான் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தாரே அதுல அலிரதி அல்லாஹன் தகஜதுக்காக மக்களை எழுப்பாட்டி பள்ளிக்குள்ளால நுழைகிறார்கள் தகச்சத்துடைய நேரத்திலே அப்துல் ரஹ்மான் என்ற யகூத் அப்துல் ரஹ்மான் என்ற முல்கிம் என்ற ஒரு யகூதியினால் வெட்டப்பட்டார்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் நான்கு கலீஃபாக்களும் இந்த உலகத்தில் இப்படித்தான் மூத்தாகினார்கள் அவர்கள் நல்லவர்களாக வாழ்ந்து சாதனை படைத்தவர்கள் மட்டுமல்ல நல்லவர்களாக மௌத்தாகி காட்டியிருக்கிறார்கள் நல்லவர்களாக வாழ்வது சாதனை அல்ல அது ஒரு சாதனையே கிடையாது நல்லவர்களாக மௌத்தாக வேண்டும் நானும் நீங்கள் அதில் பிலால் ரதையெல்லாம் வாழ்ந்து சக்கராத்தில் இருக்கிறாங்க மனைவி பக்கத்தில் இருந்து அழுகிறார்கள் வாக்கர்வா வாக்கர்வா கவலையை வெளிப்படுத்துற வார்த்தை சொன்னாங்க சொன்னாங்க அதன் பிலால் ருதியல்லாஹன் லா தகூலி வாக்கர்வா வாக்கர்வா உலிவா பர்ஹாவா பர்ஹா சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க கவலையை வெளிப்படுத்த வேண்டாம் லதன் அல்தி முகம்மதன் வகஸ்தாபா ஏனென்றால் இது கவலைப்படுறதுக்குரிய சந்தர்ப்பம் அல்ல நாளை முகம்மதையும் அவர் தோழர்களையும் நான் சந்திக்க போகிறேன் இது சந்தோஷமான நேரம் என்றார்கள் முன் அப்துல் அசீத் அஹமதுல்லாஹி அலி சக்கராத்தில் இருக்கிற நேரம் சில மனிதர்கள் வந்து அவர்களை சந்திச்சு சொன்னாங்க அதிகமான பெண் மக்கள் அதிகமான குழந்தைகள் உங்களுக்கு இருக்கிறது இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதோ வைத்துல் இருந்து ஏதாவது ஏற்பாடு செய்து கொடுக்கலாமே சொன்னார்கள் அதன் உமர்புன் அப்துல் அசீஸ் சக்கராத்தில் இருந்து கொண்டு சொன்ன வார்த்தை என்னுடைய என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மரணத்திற்கு பின்னால் நல்லவர்களாக வாழ்வார்கள் என்றால் நான் பணம் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது கிடையாது ஏனென்றால் குரானில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் ஒவ்வொரு தவல்ல சாலையில் நல்லவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்புதான் அதே நேரம் அவர்கள் என்னுடைய மௌத்துக்கு பின்னால் கெட்டவர்களாக மாறிவிடுவார்கள் என்றால் பணம் கொடுத்து அவர்களின் பாவத்துக்கு உதவி செய்ய நான் விரும்பல தன்னுடைய அனந்தரக்காரர்களை கூப்பிட்டு வசிய செய்தார்கள் மனைவி பக்கத்தில் இருந்தார் மனைவியிடம் சொன்னார்கள் மனிதர்களும் எங்களும் அல்லாத ஒரு கூட்டம் என்ன சந்திக்க வராங்க ஜன்னல்களை எல்லாம் திறந்து வைத்துட்டு உள்ளே போய்விடு மனைவி உள்ளால் இருந்து காது கொடுத்து கேட்டுக் கொண்டிருந்தார்கள் உமருன் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி குர்ஆன் ஓதி கொண்டிருந்தார்கள் தில்கத்தாருல் ஆகிரா நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபசாதா வல் ஆகிபத்து லில் ஆயத்தை முடித்தார்கள் வல் ஆகிபத்து லில் தக்குவா உடையவர்களுக்கு நல்ல முடிவு இருக்குது அதோட சத்தம் நின்றுட்டு மனைவி முன்னால் ஆள் அனுப்பி பார்த்தாங்க கணவன் மரணித்திருக்கிறார் பெரியவர்களே சகோதரர்களே எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இப்படியெல்லாம் நல்ல விதத்தில் மௌத்தாக இருக்கிறார் எங்களுக்கும் நல்ல மௌத்து வேணும் நானும் நீங்களும் நல்லவர்களாக மௌத்தாகணும் அல்ஹம்துலில்லா ஏதோ நல்ல பல காரியங்களில் ஈடுபடுறோம் இதே நிலையில நாங்க மௌத்தாகுவோமா யாரு யாருக்கும் சொல்ல முடியாது ஏனென்றால் எங்களை விட நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் நபி சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்களின் மஜ்லிஸில் அமர்ந்த அவர்களின் தர்பியத்தை அடைந்தவர்கள் எல்லாம் கலிமா இல்லாம மௌத்தாக இருக்கிறார்கள் கலிமா இல்லாம மௌத்தாக இருக்கிறார்கள் நபிசல்லாஹ் அவர்கள் அச்சுடைய பயணத்தை முடித்து திரும்பி வரும் பொழுது அரபாவுடைய மைதானத்தில் இருக்கிறார்கள் தவாபுல் இபாதாவுக்காக வர காத்திருக்கிறார்கள் ஒரு சாமியை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் கூட இருந்தவர்கள் சொன்னாங்க யார் சூழல்லாம் நாங்க போவோம் வர இருக்கிறவர் வந்து சேர்ந்து கொள்வாரு தானே இல்ல அவர் வந்ததுக்கு தான் இந்த இடத்திலிருந்து நான் போவேன் இருந்தவங்க யோசிச்சாங்க இவ்வளவு நேரமான விசல்லாலை செல்லம் ஒருத்தருக்காக வெயிட் பண்றதா இருந்தா அவர் ஒரு முக்கிய சஹாபியா இருக்கணும் அவர் ஒரு மூத்த சஹாபியா இருக்கணும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரம் அந்த இடத்துக்கு வந்தாங்க அதில் துசாமத்தூர் செய்தி அல்லாஹான் அவர் அவர் அந்த காலத்தில் இருந்த ஒரு அடிமை சஹாபி ஒரு கருப்பு சஹாபி மூக்குச்சப்பையான சஹாபி இவரை கண்டொன்ன கூட இருந்த சில மனிதர்கள் சில சகாபாக்கள் உலகத்தில் வந்துச்சு இவருக்காகவா இவ்வளவு நேரம் நாங்க காத்திருந்தது இந்த ஒரு இந்த ஒரு தாழ்வான எண்ணம் இவருக்காகவா இவ்வளவு நேரம் இருந்தோம் கிதாபுகள் இருக்குது அதுல தமுகக்கிறது எல்லாம் அவங்களோட ஆட்சி காலத்தில் யாரெல்லாம் இந்த உசாமத்து ஒரு செய்தை தாழ்வாக கருதினார்களோ அனைவரும் எவனுக்கு சென்று முருத்தம் கहाँ எனக்கு உங்களுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது அவர்களின் உள்ளத்தில் இருந்த இப்படியான ஒரு கசடின் காரணமாக அழுக்கை காரணமாக கனிமா ஒரு வருணிக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் எங்க நம்மள உள்ளத்தில் இருந்து அழுக்கிற்கு எங்க மௌத்தாகுவோம் ஆனா எங்க ஆசை சஜதால மௌத்து வரணும் காபாத மௌத்து வரணும் பள்ளிக்குள்ளார மௌத்து வரணும் குரான விரிச்சு கொண்டிருக்கிற நேரம் மௌத்தாகணும் இதுதான் எங்கள் எல்லாரையும் ஆசை ஆனா எங்களோட வாழ்க்கை பெரியவர்களே சகோதரர்களே நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் வகி எழுதுறதுக்கு சில மனிதர்கள் இருந்தார் புத்தாவுல் வகி அவர் வகி எழுதுறதுக்கு பொறுப்புதாய் பல பேர் இருந்தார்கள் அவங்கள சேவலான் இன்னைக்கு குரான் எங்களை கையில் இருக்குது அதுல ஒரு மனிதர் இருந்தால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவர் பல ஆயத்துகள் எழுதி கொடுத்தார் நபிசல்லா அலிசல்லம் ஒரு ஆயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் மனிதனை எப்படி படைத்தான் விந்து துளியாக பிறகு இரத்த கட்டியாக பிறகு சதை கட்டியாக பிறகு அல்லாஹ் உருவம் கொடுத்தான் فكسونا العظام لحما ثم انشأناه خلقا آخر இதுவரையில சொன்னாங்க அல்லாஹ் இந்த மனித ரூபத்தை இப்படித்தான் கொடுத்தான் அப்படின்னு சொன்ன எழுதி கொண்டிருந்தவரே அல்லாஹ் அக்ஷருல் ஹாலிகீன் அவர் வாயால சொன்னாரே அல்லாஹ் எவ்வளோ அழகா படைக்கிறான் பாருங்க நபிசல்லா அலிசல்லம் உடனே சொன்னாங்க இந்த வார்த்தையையும் எழுதினாலும் வகிதான் என்றாங்க இப்ப அவருடைய உள்ளத்துல வந்துச்சு ஏந்த வாயால வாழது வகையா அப்படின்னா எனக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு திறமை இருக்கணும் இந்த உள்ளத்துல வந்த ஒரு எண்ணம் தான் கொஞ்சம் கொஞ்சமா தூரமாக ஆரம்பிச்சால் முருத்தத்தாகத்தான் இந்த உலகத்தில் இருந்து மூத்தாகினார் அவர் செஞ்ச சேவை எவ்வளவு பெரிய சேவை அவரை மாதிரி சேவை செஞ்சவங்க எங்கள்ல யாரும் இருக்கேனாரு தன்னுடைய கருத்தால குரான் எழுதி இருக்கிறார் ஆனா அவருக்கு கூட கனிமாவோட மௌத்தாகிற சந்தர்ப்பம் கிடைக்கல ஒரு மனிதன் வகை எழுதுற நேரம் நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சூரத்துல் பக்கராவை கொண்டு போய் கொடுத்தார்கள் சூரா பக்கரா குரான் இருக்கிற ஆகப்பெரிய சூரா இந்த சூரா பக்கராவை ஒப்படைச்சிட்டு அவர் ஒரு அவர் ஒரு கிறிஸ்தவ மனிதன் வந்தவர் வந்து பக்கராவை படித்திருந்தார் முழு பக்கராவையும் கொண்டு போய் ஒப்படைத்தார்கள் ஆனா அவருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் இருந்துச்சு நான் சொல்லிலண்டா இந்த முகம்மதுக்கு இந்த நபிக்கு சூரா மக்கரா தெரியாதானே இந்த ஒரு எண்ணம் அவரை திரும்ப இஸ்லாத்தை விட்டு விரட்டிட்டு திரும்ப நஸ்ராணி மதத்துக்கு போனார் அதே நிலையில முத்தாகினார் மக்கள் அவரை கொண்டு போய் அடக்கம் செஞ்சாங்க கபுல் அவரை கபூல் செய்யல கக்கி விட்டுட்டு அதை விட பெரிய புலிய தோண்டி புதைச்சாங்க திரும்ப கக்கிச்சு அதை விட பெரிய புலிய தோண்டி புதைச்சாங்க அந்த நசாராக்கள் சொன்னாங்க இது முகமதுடைய வேலை அவருடைய சாபம் தான் இது பெரியவர்களே அவர் செஞ்ச சேவையை அல்லாஹ் கபூல் செய்வது ஒரு பக்கம் இந்த மண்ணே அவரை கபூல் செய்ய தயாரில்லை என்னையும் உங்களையும் ரப்பு கபூல் செய்வானா இல்லையா என்பது கேள்வி பெரியவர்களே நல்ல மௌத்துக்காக முயற்சி செய்வோம் நல்ல மௌத்து வேண்டும் எனக்கும் உங்களுக்கும் கெட்ட மௌத்து வாரதில்லை அபு ஹனீபா ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க ஒரு மனிதன் இறுதி முடிவு மோசமாக இருக்கு மூணு காரணம் அதுல மிக முக்கியமான காரணம் என்னன்னா அவருக்கு மௌத்த பத்திய யோசனை இல்லாமல் அதை நாம் மௌத்தாக வேண்டுமே நாம் இப்படி வாழ வேண்டிய ஒருவர் அல்ல இந்த துணியாவுக்காக வாழ வேண்டிய ஒருவர் அல்ல ஒரு நாளைக்கு எனக்கு மௌத்து இருக்குது என்ன கொண்டு போய் புதைப்பார்கள் இந்த கவலை இல்லைன்னா எங்கட இறுதி முடிவை பாதிச்சிரும்னு இமாம் அபூ ஹனீஃபா அலைஹி சொல்றான் எனவே பெரியவர்களே எங்கட எங்கட கடைசி நிலைமை என்னவாம் இன்னைக்கு பள்ளிக்குள்ள இன்னைக்கு நல்ல சுரத்தோட இருக்கிறோம் இன்னைக்கு தொழுது கொண்டிருக்கிறோம் ஆனா இன்னைக்கு மாலையில என்ன நிலைமை என்னவாம் தியாமத்து நெருங்குற நேரம் காலையில அல்லா இருக்கிறான் என்று சொன்னவர்கள் மாலையில அல்லா இல்லைன்னு சொல்லுவார்கள் நானும் நீங்களும் அந்த கூட்டத்தில் ஆக மாட்டோம் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்குது எனவே பெரியவர்களே முஸ்லிமாக பிறக்கிறது அல்ல திறமை முஸ்லிமாக மௌத்தாகணும் குரான் சொல்லுது யா ஐயுகல்லதீன ஆமனும் தப்புல்லா ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வ முஸ்லிமோன் அல்லாஹ் முஃமின்களை பார்த்து சொல்றான் காவிரிகளுக்கு அல்ல இந்த வார்த்தை யா ஐயுகல்லதீன ஆமனும் ஈமான் கொண்டவர்களே நீங்க முஸ்லீமாக மௌத்தாக குறைஞ்சது நாங்க காபால மௌத்தாகணும் நான் சஜதால மௌத்தாகணும் நான் குரான் கொண்ட மௌத்தாகணும் இதுவெல்லாம் நேர்மிச்சமானது நானும் நீங்களும் முஸ்லிமா மௌத்தாகிறதே சாதனை நானும் நீங்களும் முஸ்லிமா மௌத்தாகிறதே சாதனை நாங்க யோசிக்கேனும் பாவத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் நல்லா மௌத்தாகிறாங்களே எங்கட பார்வைக்கு அவங்க நல்லா மௌத்தாகிறாங்க அவங்கள கடைசி வாரத்தை என்னவா இருந்துச்சு யாருக்கும் தெரியாது அவர் மௌத்தாகிற நேரம் என்ன சொன்னார் என்று யாருக்கும் கேட்கல கலிமாவை சொன்னாரா அல்லா இல்லைன்னு சொன்னாரா குரான் பொய் என்று சொன்னாரா யாருக்கும் தெரியாது யார் யார் என்ன சிந்தனையோட மௌத்தாகிறாங்க எனவே பெரியவர்களே எனக்கும் உங்களுக்கும் நல்ல ஒப்பு வேண்டும் எங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் எல்லாம் நல்லவர்களாக வாழ்ந்து காட்டினது போல நல்லவர்களாக மௌத்தாகி காட்டியிருக்கிறார்கள் அபு சுரா ராசி ரஹமத்துல்லாஹி அலை சக்கராத்தில் இருக்கிறார்கள் மரண படுக்கையில் இருக்கிறார்கள் அவர்களுடைய ரெண்டு மாணவர்கள் அவர்களும் மிக பெருமிமா அவர்களுடைய பக்கத்தில் வந்து அமர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது சக்கராத்தில் உள்ளவர்களுக்கு பக்கத்தில் இருந்தால் தல்கீன் ஓதுறது சுண்ணத்து தல்கீன் என்றால் லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவை சத்தமான நாங்க இருந்து சொல்றது ஆனா இந்த உலமாக்கள் யோசிச்சாங்க எங்களோட உஸ்தாத் படுக்கையில் இருக்கிறார் இவருக்கு கலிமாவை ஞாபகம் ஊட்டுவது என்பதை கண்ணிய குறைவான விஷயமாகிடுவோம் அப்படின்னு யோசிச்சு அது சம்பந்தமான ஒரு ஹதீச நானும் நீங்களும் கலைச்சு கொள்வோம் என்று ரெண்டு பேரும் கலைக்க ஆரம்பிக்கிறாங்க கலிமா சம்பந்தமான ஒரு ஹதீச பத்தி அறிவிப்பாளர் வரிசையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க முகமது ஒரு முஸ்லிம் என்பவரும் அபு ஹாத்திம் ரஹிம் அஹமல்லா இந்த ரெண்டு பேரும் நான் பக்கத்தில் உட்கார்ந்து ஹதீஸ பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க முகமது ஒரு முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை பேச ஆரம்பிக்கிறார் ஒரு ஹதீசுடைய அறிவிப்பாளர் வரிசையை சொல்ல ஆரம்பிக்கிறார் எனக்கு என்னுடைய உஸ்தாத் இன்னார் அவருக்கு அவருடைய ஒஸ்தான் அவருக்கு அவருடைய ஒஸ்தான் அப்படின்னு மூணு பேரோட பேரை சொன்னாரே அதோட வாய் தடுமாறுது அதுக்கு பிறகு வருகிறது இல்ல பக்கத்தில் இருந்த இமாம் அபோஹாத்தின் அவர் ஆரம்பிக்கிறார் எனக்கு என்னுடைய ஒஸ்தால் இமாம் வந்தார் அவர் சொன்னார் அவருக்கு அவருடைய ஒஸ்தால் அபு ஆசிம் அவருக்கு அவருடைய உஸ்தால் அப்துல் ஹமீத் அவருக்கு அவருடைய உஸ்தால் அவருக்கு அவருடைய உஸ்தால் அவருக்கு ஹதரத் அப்படின்னு சொல்லி இடையில போற நேரம் அவரும் நின்றுட்டார் நாலு பேரை சொன்னாரே அதுக்கு பிறகு அவருக்கு வருகிறது இல்லை படுக்கையில் இருக்கிறாங்க அபு சுராராஜி ரஹமத்துல்லாஹி அலை பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட சொன்னாரே என்ன உட்கார வைங்க என்ன தூக்கி உட்கார வைங்க ரெண்டு பேரும் தூக்கி அவரை உட்கார வச்சாங்க ரெண்டு பேரும் தூக்கி அவரை உட்கார வச்சாங்க இப்ப அவர் சொல்றார் ரெண்டாவது சொன்ன அபோஹாத்தி ஹாத்திம் ரஹமத்துல்லாஹி அலை அதே அறிவிப்பாளர் வரிசையில் இவரும் படிச்சிருக்கிறார் சொன்னார் என்னுடைய உஸ்தாத் வந்தார் எனக்கு அறிவித்தார் அவருக்கு அவருடைய உஸ்தாத் அபு ஆசிப் அவருக்கு அவருடைய உஸ்தாத் அப்துல் ஹமீத் அவருக்கு அவருடைய உஸ்தாது இமாம் சாலிம் யாருடைய கடைசி வார்த்தை என்ற கழிவாவா இருக்குமோ அவர் சுகனம் நுழைந்து விடுவார் இப்படின்றது அறிவிப்பாளர் வரிசையோட மரணப்படுக்கையில் இருந்த இமாம் அபூசுராஜி சொல்லிக் கொண்டு வந்து லா இலாக என்று முடிக்கிறாங்க அந்த ஹாவினுடைய காற்று வெளியாகும் பொழுது ரூபு வெளியாகும் பெரியவர்களே சகோதரர்களே இதுதான் இதுதான் நல்ல மௌத்து இப்படியான மௌத்து எனக்கு உங்களுக்கும் வேண்டும் நானும் நீங்களும் நல்லவர்களாக மௌத்தாகணும் ஏதோ இவ்வளவு காலம் நல்லவர்களா வாழ்ந்துட்டோம் இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது என்பதல்ல அப்பது ரஹமதுல்லாஹி அலை சக்கராத்தில் இருக்கிறாங்க மகன் பக்கத்தில் இருந்து தல்கீம் செய்து கொண்டிருந்தார் லா இல்லல்லா என்று மகன் சொல்லிக் கொடுக்க இமாம் அகமது லா பாது லா பாது என்றார்கள் இன்னும் இல்ல இன்னும் இல்ல என்றாரு மனுக்கு ஆச்சரியம் பாப்பா சக்கராத்துல இன்னும் இல்ல இன்னும் என்று சொல்றாரு என்ன காரணம் என்ன நடக்குது மயக்கம் தெளிந்த பிறகு சக்கராத்துடைய வருத்தம் கொஞ்சம் குறைவு மகன் வாப்பிட்ட கேட்கிறார் வாப்பா என்ன கதை இப்படி சொல்லுதல என்ன விஷயம் சொன்னாங்க இமாம் அஹமது ரஹமத்துல்லாஹி அலி ஸ்ரீதான் எனக்கு முன்னால வந்து என்னிடத்துல சொன்னான் அகமதே ஏந்த பிடியிலிருந்து நீங்க தப்பிட்டீங்க நீங்க ஏந்த ஏந்த வலையில மாட்டாம தப்பிட்டீங்க அகமதே அதுக்குத்தான் நான் பதில் சொன்னேன் இன்னும் இல்ல இன்னமும் நான் தப்பல்ல இன்னமும் நான் தப்பல்ல இதுக்கு பிறகும் உன்னால எந்த வழி எடுக்கலாம் இமாம் அஹமது ரஹமத்துல்லாஹி அலை சக்கராத்தில் இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா என்னையும் உங்களையும் வழிகளுக்க சைத்தானுக்கு எவ்வளவு சந்தர்ப்பம் இருக்குது எங்கட ரூட் எந்த இடத்துல வச்சு திரும்ப போகுதுன்னு தெரியாது எங்க நானும் நீங்களும் மாற போறோம்னு தெரியாது என்னுடைய உங்களுடைய எந்த எந்த சிந்தனையை வச்சு அல்லா ஏன் உங்களோட முடிவு முடிவு செய்ய போறானோ தெரியாது நல்ல முடிவா நல்ல முடிவுக்கு ஆசைப்படுறோமா நான் நன்மை செஞ்சு கொண்டிருக்கிற நேரம் தான் மௌத்தாகணும் நான் நல்ல வார்த்தை பேசும் பொழுதுதான் மௌத்தாகணும் என்ற ஆசை எங்களுக்கு இருந்தா வாழ்க்கையில நல்லதை மட்டும் தான் செய்யணும் வாழ்க்கையில நல்லதை மட்டும் செய்யணும் நான் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிற நேரம் மௌத்தாக கூடாது நான் மோசமான வார்த்தை பேசுற நேரம் மௌத்தாக என்றால் வாழ்க்கையில் அப்படியான வார்த்தை பேசக்கூடாது அப்படியான பாவங்களில் ஈடுபடக்கூடாது ஏனென்றால் யாருக்கும் தெரியாது எவ்வளவு பெரிய யாருடைய கடைசி வார்த்தை எதிர்ந்து யாருக்கும் தெரியாது அதனால பெரியவர்களே நல்லவர்களாக வாழ்வோம் நல்லதை மட்டும் பேசுவோம் நன்மைகளை மட்டும் செய்வோம் வாழ்க்கையில பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படி வாழ்வோம் என்றால் மௌத்த பயந்து பயந்து வாழ்வோம் எப்ப என்னுடைய முடிவு எங்க மௌத்தாக போறேன் எங்க சொல்லிக் கொண்டு மௌத்தாக போறேன் என்ற பயத்தோடு வாழ்வோம் என்றால் என்னுடைய உங்களுடைய இறுதி முடிவு நல்லதாக மாறும் எல்லாம் வல்ல அல்லா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக யாழ்லா குற்ற குறைகளை தருவாயாக நம்ம செய்து தருவாயாக இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு மரணிக்கும் சந்தர்ப்பத்தை தாயாலாம் கெட்ட முடிவை விட்டு பாதுகாத்திரியாலாம் மோசமான மௌத்த விட்டு பாதுகாத்திரியாலாம் எங்களோட பெற்றோர்களுக்கு ரத்தம் செஞ்சிரியாலாம் அப்புறம் செஞ்சிரியாலாம் அவர்களுக்கு ஆயுள்ள வர்க்கம் செஞ்சிரியாலாம் ஆபியத்தான வாழ்க்கையை கூடியாலாம் சாலிகான அவர்களுக்குரிய சந்தர்ப்பத்தை கூடியாலாம் எத்தனையோ பெற்றோர்கள் கபலாளிகளாக இருக்கிறாங்க யாரெல்லாம் ஜன்னத்துள் பிரதோஷ் அவர்களுக்கு நசீபாக்குமா யார் யாரெல்லாம் நிம்மதியான சந்தோஷமான சூழலை தந்திரியாலாம் அப்புறம் دعوانا الحمد رب نمبل